ஒரு வழுக்குங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் ஒவ்வொரு நாளும் டிவி பெட்டி ஓப்பன் பண்ணா எங் இந்த என்ன தடவுங்க முடினே முடி மொழிச்சிருந்தாரு ஆமா ஒரு டைம் ஒரு டிவியில் பார்த்தேன் இப்படி குழப்பி இப்படி தடவை வழுக்கியா இருக்கு இப்படி தடவிட்டு துணி எடுத்து தொடங்கினா முடி புழுக்குன்னு முழுக்குது அந்த அளவுக்கு என்னலாம் வந்திருக்குன்றாங்க அதெல்லாம் பணம் கொடுத்தா வாங்கிட்டு போயிடலாம் ஆனா வாழ்க்கையில கஷ்டப்படுறது அதிகம் வந்து வாழ்க்கைக்கு தானே இன்னைக்கு பிச்சை எடுக்கிற நாளைக்கும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கான் அவன் வாழ்க்கை எங்க தரம் முன்னேறுது அவன் கஷ்டப்பட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்றான் நீங்க என்னத்தை இது பண்ண போறீங்க நடுவர் அவர்களே வணக்கம் நம்ம எதிரணிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசினாங்க நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனா பாவம் உங்களை ஏமாத்தத்துக்காக பேசினாங்கன்றது உங்களுக்கு தெரியல பாருங்க அறிவு கட்டணும் கூட உட்கார்ந்துட்டே என்ன ஏமாத்திருக்கீங்க பட்டிமுத்திர நீ டே போட்டா நானும் டே போடுவேன் வேணா வேணா நடுவரை நடுவரை மதிக்க வேண்டும் இவர் சொன்னாரு பிள்ளையாருக்கு தும்பிக்கை இருக்கு தலைவிக்கு பொக்கை இருக்குது வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் நானா சொல்றேன் பிள்ளையாருக்கு தும்பிக்கை இருந்தா அழகு வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருந்தா அழகு அழகு கிழவிக்கு பொக்க இருந்தா அழகு அழகு இது எதுவுமே தெரியாது ஆனா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை இருந்தா அழகா இருக்குமா ஒரு மனுஷன் சொல்லிட்டேன் நான் பேச ஆரம்பிச்சிருவேன் நீ பே இதுக்கு பதில் என்ன சொல்ற நான் சொல்றேன் நீ பேசாத நீ பேசாத அவ்வளவுதான் இவர் சொல்றாரு வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைய இருக்குன்றாரு எல்லா பிரச்சனையும் நம்ம சமாளிச்சிடலாம் ஆனா வழுக்க பிரச்சனை சமாளிக்க முடியுமா சத்தியமா சமாளிக்க முடியாது அடுத்தது இன்னொரு சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க இவர் சொல்றாரு வாழ்க்கையில வந்து யாருக்கு தான் பிரச்சனை இல்ல நடுவர் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதா பேசுறாரு எதிரில பேசுறா இவருக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதுல பிறந்த குழந்தையில இருந்து சாவர கிளவி வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் போது சாவர கிழவனு கூட பிரச்சனை சரி கிளவு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் போது அத வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்ல சமாளிச்சுட்டே போயிடுறோம் அதாவது பிரச்சனையை எதிர்கொள்பவன் சமாளிப்பவன் தான் மனிதன் ஆனா வழுக்கே இருக்கிறவன் செத்த பிறகும் வழுக்கையோட தானே சாகுறான் செத்த பிறகு என்னைக்காவது நீ வழுக்கையார் விக்கி வச்சு புதைச்சிருக்கீங்களா அவங்க சொந்தக்காரங்களை ஏதாவது நடந்திருக்கா அப்புறம் விக்கி வச்சா நான் விக்காம போச்சா அப்ப அவன் செத்தது அந்த வழுக்கையால தானையா அந்த அம்மா சொல்லுது சொத்து நிறைய வச்சிருந்தாலும் கல்யாணம் ஆகாம எத்தனை பேரு வந்து ஒருத்த கல்யாணம் ஆகாம சொத்து வச்சு என்னையா பிரயோஜனம் இவர் வந்து நடுவரே இவர் உங்களை எப்படி ஏமாத்தி இருக்காருன்னா பாட்டெல்லாம் பாடி ஏமாத்தி இருக்கிறாரு இப்படித்தான் பலவசமா அவன் என்ன மட்டும் இல்லாம ஊரே ஏமாத்தி பாட்டு பாருங்க நீங்க பாருங்க நல்லா இருக்கு பாடுங்க பாடுங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் சொல்றாங்கல்ல கடைசி வரைக்கும் நம்ம யாருமே வர்றது இல்ல வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் வந்து போகும்போது போயிருது ஆனா வழுக்க போதா போறது கடைசி கட்டையில போற வரைக்கும் வழுக்க கூட போயிட்டு இருக்க வழுக்க அவனை விட்டு போவதில்லை தலைமுடி இருந்தாலும் அப்படியே தான் போறான் அது பிரச்சனை இல்ல பிரச்சனை நமக்கு அது இல்ல இல்லாதவனுக்கு தான் பிரச்சனை கஷ்டம் அதிகம் நடுவரே எதிராளிக்கு வந்து வழுக்கைகள் இல்லை ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்றேன் வழுக்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்ப தெரியும் தெரியும் வழுக்கையோட வழி என்ன அது நியமா கஷ்டப்பட ஒரு வருஷம் எல்லாருக்கும் கொட்டிவிடும் நல்ல ஆசீர்வாதம் நடுவரே கல்யாணம் ஆயிடுச்சு எத்தனையோ தடவை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கவலை இல்ல நடுவரே ஆமா கல்யாணம் ஆகாத சின்ன பையனுக்கு எத்தனை பேர் இருக்கானுங்க வழுக உழுந்து அவனுங்களை நினைச்சு பேச சொல்லுங்க நடுவரே இதுல கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் ரொம்ப அழகா பல கருத்துக்களை சொன்னீங்கம்மா அங்க பக்கத்துல உட்காந்தே சொல்லி நான் பட்டிமன்றத்தில் விட்டு தூக்கிட்டு இல்ல இல்ல வேற ஆளை போட்டு பேசுகிறாங்களா அவங்க சொல்ற கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வலி வலி தெரியாத எதிரணியர் வந்து போராடக்கூடாது புண்ணாக்குன்னு சொல்லுங்க திட்டம் வந்துட்டீங்க புரிஞ்சுக்க தெரியாத புண்ணாக்கு வாங்க ரைட் ரொம்ப வயசுல பெரியவர் அப்பலாம் திட்டக்கூடாது அது பரவாயில்லம்மா எதிர்த்து பேசுறான் ரைட் நன்றி நடுவர் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி நீங்க திட்டிங்க அப்போடு கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த அம்மா ரெண்டு திட்டு திட்டினா கூட பரவாயில்ல வயசானவங்கன்றாங்க இது நீ கேட்க மாட்டீங்களா உண்மை சொன்னா நீ கேட்கணும் நடுவர் நீ தான் கேட்க முடியும் நான் கேட்கலாம் ஏன் பட் உண்மையை சொல்லும் போது நான் இது கேட்கணும் உன்னை உண்மையை சொல்லியிருக்காங்க உண்மைக்கு கட்டுப்பட்டவன் தான் இந்த நடுவன் இல்லையா நீங்க ஆமா சரி ஓகே இப்போ போவோம் அழகாக வந்து மித்ரா பேசினாங்க ஆனால் மித்ரா பேசும் பொழுது ஒரு ஒரு ஆழமான உள்ளத்திலிருந்து வந்து அந்த ஒரு வருத்தம் தெரிந்தது வழுக்கையை பற்றி அவ்வளோ ஃபீல் பண்ணி அற்புதமாக சொன்னாங்க ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னத்தை கஷ்டப்படுறாயா கஷ்டப்படுறதே அவன் மனுஷனா பிறந்தாலே அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு வாழ்ந்து மனிதனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆனா அந்த வழுக்க வந்துட்டா வாழ்க்கையில எதுக்குமே போராட முடியல அவன் வெளியே போக முடியல தலையில துண்டு போட்டு போற அளவுக்கு அவன் எப்படி பேஸ் பண்ண முடியும் அப்படி இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுனீங்களே உங்களோட அந்த ஆதங்கம் இது பர்சனலா நான் கேட்குறேன் எதுக்காக இவ்வளோ ஆதங்கப்பட்டு பேசுனீங்க ஆமா நடுவரே இது வழுக்கன்றது சாதாரண இது இல்ல பரம்பரையா வருது ஏன்னு எங்க தாத்தாக்கும் வழுக்க என் அப்பாக்கும் வழுக்க எங்க அண்ணனுக்கும் வழுக்க இதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இருக்கோம் வழுக்கியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நடுவரே ஏன் ஏன் அதான் ஃபீலிங்ஸ் தான் தான் இப்ப பிறந்த கூட நீங்க பிறந்த எல்லாம் இப்பொழுது முடிகள் இல்லாம தான் பிறக்கின்றது பிற்காலத்திலே வளர்கிறது அது நமக்கு தேவையில்லை அது அடுத்த சப்ஜெக்ட் போயிடும் இப்போ நிறைய நிகழ்ச்சியோட நிறைவு வரும் அந்த பட்டிமன்றத்துக்கு ரொம்ப அழகா இந்த பொதுமக்களுக்கும் அந்த பார்த்து ரசித்துக் கொண்டு ரசிக பெருமக்களுக்கும் ஒரு தீர்ப்பை சொல்லி ஆக வேண்டும் அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில வழிக்கு விழுந்துட்டானா அவனுக்கு வந்து வாழ்க்கை இருந்து இருக்கும் அதே ஒரு மனுஷனுக்கு வழுக்க விழுந்துட்டா வாழ்க்கை இருக்குமா இந்த கேள்விக்குறியை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன்னால் வைக்கிறோம் நாங்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு இவங்களோட கருத்து வழுக்க தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டம் வழுக்க விழுந்துட்டா அவன் வாழ வேண்டியவனே இல்லை போய் சேரலான்றாங்க சொல்றாங்க ஆனா சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது இவங்க சொல்கிறது வந்து அப்படி கிடையாது வழுக்குங்கிறது ஒரு சாதாரண பிரச்சனை சிம்பிள் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒருத்த வந்து கஷ்டப்படுறான்னா வேஸ்ட்டு அவன் மனுஷனா இருக்க லாய்க்கு இல்லைன்னு என்ன சொல்றாங்க பிரச்சனை சந்திக்க தான் மனுஷன்றாங்க அதுவும் ஒரு வகையான பிரச்சனை அதை சந்திச்சுட்டு போங்க சரி பண்ணிட்டு போங்க கை இல்லாதவன் சரி கொள்றான் காலில் மூளை இல்லாத சரி இப்படி எது எது இல்லையோ அதை சரி பண்ணிட்டு போறான் இப்போ முடியல அதை முடிய வச்சுட்டு போங்கன்றாங்க ஆனால் நம்ம அப்படி சொல்லக்கூடாது ரெண்டுத்தையும் கலந்து பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது ஒரு பதில் தான் சொல்லணும் அதுதான் நடுவருக்கு உண்டான ஒரு அழகு ஒரு அறிவு ஒரு அன்பு ஒரு அமர்க்களம் பண்புன்னு சொல்லணும் இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த அழகான ஒரு நேரத்தில் தீர்ப்பை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒரு மனிதன் அதிகமாக கஷ்டப்படுவது எதற்கு வழுக்கைக்கா வாழ்க்கைக்கா என்றால் இவை இரண்டிற்கும் அல்லை வழக்குக்குத்தான் என்று சொல்லுவோம் ஒரு ஒரு நிமிஷம் நான் ஆரம்பத்துலேருந்தே பட்டிமன்றத்தில் நான் வந்துட்டு இருக்கேன் சிலராவது புதுசாக இருக்கும் இந்த பட்டிமன்ற தலைப்பை தாண்டியே நீங்க இப்போ ஒரு தீர்ப்பு தெரியுங்களே ஏன் உங்களுக்கு சொந்த புத்தியே கிடையாதா புரிந்து கொள் அப்புறம் ரெண்டு பேரும் நான் பல தடவை கேட்டேன் புரிஞ்சுக்கப்பா புரிஞ்சுக்க நம்ம ஒரு வேட்டரை வச்சு டிஸ்கஸ் பண்றோம் அதுல பிரச்சனை அதை சொல்றோம் இதுல பிரச்சனை ஆனா இது ரெண்டுமே எங்க போய் முடியுதுன்னு யோசிச்சு பாரு வழக்கு ஒரு மனுஷன் மேல வழக்கு போட்டா அந்த இடத்துல அவன் வந்து கடைசியில் கட்டையில் போற வரைக்கும் அந்த வழக்கு இருக்கும் நீ சொல்ற வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் அந்த வழக்குக்கு வரான் இவங்க சொல்ற மண்டையில வழுக்கையா இருக்கணும் அங்க கஷ்டம் அங்க வரான் சோ ஒரு மனிதன் அதிகமாக கஷ்டப்படுவது எதற்கு என்றால் வாழ்க்கைக்கும் அல்ல வழுக்கைக்கும் அல்ல வழக்குக்குத்தான் என்று சொல்லி இந்த ஒரு நல்லதொரு தீர்ப்பை இதுக்கு மேல இவன் பேசுனா வழக்கு நான் போட வேண்டியது இருக்கும் உண்மையில நான் சொல்ல உன் இஷ்டத்துக்கு பேசுவேன் நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்